பற்றி கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பொத்துவில் கல்வி கோட்டத்தில் நீண்டகாலமாக காணப்படும் ஆசிரியர் வெற்றிடம் காரணமாக இங்குள்ள கல்வி சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த பெட்டக நிகழ்ச்சியை தொகுத்து தருகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் ஆதம்பாவா ஃபுஹாத் அம்பாறை மாவட்டத்தில் எங்கும் இல்லாதவாறு மிக கூடுதலாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பிரதேசம் பொத்துவில் கல்வி கோட்டமாகும் இங்கு இருபத்தி மூன்று பாடசாலைகள் உள்ளன இவற்றில் சுமார் ஒன்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் இருந்தபோதும் இங்கு கணித விஞ்ஞான ஆங்கில மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆளணி வெற்றிடங்கள் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இங்குள்ள மாணவர்கள் தமக்கு தேவையான கல்வியை தாம் பிறந்த மண்ணிலேயே பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார் பொத்துவில் மத்திய கல்லூரியில் உயர்தர பிரிவில் கல்வி பயிலும் மாணவரான என் சிராஜ் கலைத்துறையில் பாடத்துக்கும் விஞ்ஞான பிரிவில் உதவிகள் உயிரியல் பாடங்களுக்குமாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருகின்றது அந்த வகையில் ஆசிரியர்களின் பற்றாக்குறையானது மிகவும் சவாலாக மாணவர்களுக்கு காணப்படுகின்றது கிரப்பத்து கல்முனை ஊர்களில் உள்ள ஆசிரியர் வளமானது மிகவும் சிறப்பான முறையில் அமைந்து அவ்வாறான மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையப்படுவதை இந்த மாணவர்களுக்கு ஒப்பிடுகையில் மிகவும் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது எனவே இவ்வாறான ஆசிரியர் பற்றாக்குறையை நிறைவேற்றி எங்களுக்கு மிகவும் சிறந்த மாணவ சமுதாயம் பொத்துவேலியை பொறுத்தவரையில் அமைய வேண்டும் என எதிர்பார்த்து முடிக்கின்றேன் கல்வியில் சம வாய்ப்பு என்றாலும் ஏனைய பிரதேச மாணவர்கள் பெறும் வாய்ப்பும் வசதியும் ஒத்திவிலை பொறுத்தவரை இங்குள்ள மாணவர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்கின்றார் ஒத்திவில் பிரதேச கல்வி அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவர் அப்துல் மலிக் எல்லோருக்கும் சம உரிமை சம கல்வி வாய்ப்பு என்று கூறுகிறார்கள் ஆனால் கல்வி கல்வி வலயத்திலும் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலும் இருக்கின்ற மாணவர்கள் கல்வியில் பெறுகின்ற வாய்ப்பும் வசதிகளும் பொத்துவில் மாணவர்களுக்கு இன்று வரை கிடைக்கவில்லை அது பொத்துவில் மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு எட்டாக்கணியாக இருந்து வருகிறது நியமனம் செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று ஆசிரியர்கள் பொத்துவிலில் இன்று வரை கடமையை பொறுப்பேற்கவில்லை என்றால் அதை நாங்கள் யாரை குறை கூறலாம் அந்த உயர் அதிகாரிகளால் ஏன் இன்று வரை புத்திகளில் கடமையேற்கும்படி செய்யப்படவில்லை எனவே உயர் அதிகாரிகளது அசட்டையினம் காரணமாகத்தான் இந்த ஆசிரியர்கள் புத்திகளில் கடமையேற்காமல் இருக்கின்றார்கள் என்று என்னால் கூற முடிகின்றது ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலை கல்வி நிர்வாகத்தையும் கொண்டு நடாத்த முடியாத நிலைமை காணப்படுவதாக கூறுகின்றார் பொத்திவில் மத்திய கல்லூரியின் அதிபரான எம் எல் எம் ஃபாரூக் ஆசிரியர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது நூறு பேர் தேவைப்பட்ட இந்த பாடசாலைக்கு அறுபது பேர் மாத்திரமே இந்த பாடசாலையில் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பதினஞ்சு இருபது பேர் பாடசாலையிலே தொடர்ந்து லீவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால பாடசாலையை கொண்டு திறமையாக நடத்துவதற்கு மிகவும் பெரும் சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்